పేరు విశ్వరూప సందర్శనం ఈ సేవను వీక్షించే భక్తులకు శ్రీ వైకుంఠ ప్రాప్తి శాశ్వతంగా సిద్ధిస్తున్నది ఇదే గోవిందం పరమానందం విరాట్ పురుషునికి విశ్వ మనోహరునికి నల్లని మేను నగుచూపుల స్వామికి తోమాల సేవకు తెరతీశారు వీక్షించి తన్మయత్వంతో తరించండి ఈ తోమాల సేవ ప్రతిరోజు ఉదయం సుమారు మూడు గంటల ముప్పై నిమిషాలకు సాయంత్రం సుమారు ఏడు గంటలకు జరుగుతుంది ప్రతినిత్యము తోమాల సేవా సమయంలో స్వామివారికి అభిషేకాదులు చేయటానికి తిరుమల నంబి వంశీయులు ఆకాశగంగ నుండి పరమ పవిత్రమైన గంగాజలాన్ని గర్భాలయంలో పూజకు సిద్ధంగా ఉంచుతారు మూలమూర్తితో అనుసంధానం చేయబడిన భోగ శ్రీనివాసమూర్తికి నిత్యం అభిషేకం మరియు ఇతర ఉపచారాలు అన్నీ ఈ స్వామివారికి ఈ సేవలో అర్చకులు ఏకాంగి ఆచార్య పురుషులు వేద పండితులు పాల్గొంటారు భోగ శ్రీనివాసమూర్తికి పాద్యం అంటే పాదాలను కడగడం అర్ఘ్యం అంటే చేతులను కడగటం ఆచమనం అంటే నీటిని త్రాగించడం దంతభావనం అంటే పండ్లు తోమడం ప్రత్యూషం అంటే నాలుక శుభ్రం చేయటం గంధూషం అంటే ఉమ్మివేయటం వంటి ఉపచారాలను చేస్తున్నారు చూడండి అల గంగాజనుకుడికి అర్ఘ్యపాద్యాచమనాలు అని అన్నమయ్య పాడినట్టు ఆ స్వామికి మన తృప్తి కోసం మనం చేసే ఉపచారాల లీలా వినోదమిది విశ్వతో पुरुष एवेदकम् सर्वम् यद्भूतम् यच्च भव्यम् उकामृतत्व चेदानः यदन्नेनातिरोहदे एतावानश्च महिमा अतो ज्यायागिश्च पौरुषः पादाः च विश्वा श्रीमादौद्ध पादो सेह श्रेहाभवात्मनः ततो व्यक्रामद् साजनार्शने अभि तस्मा विराडजायत अधिपूरुषः स जातोऽप्यरिच्यत पश्चाद्भो मिमथो पुरः यत्पुरुषेण हमिषा देवायज्ञवतन्वता देवा अस्त्याशीदाब्जम् ग्रिष्मयग्मः शरद्भविः सप्ताच्चादन्वरिधयः त्रिः सप्तदमिध कृता कृताः देवायत्यज्यन्तन्वानाः अपध्नन् पुरुषम् पशुम् संयज्ञम् बर्हिषि प्रोक्षन् पुरुषम् जातमग्रतः तेन देवा अयजन्त साध्याऋषयश्च ये तस्माज्ञा सर्वहुतः ఇప్పుడు పరదా వేసి భోగ శ్రీనివాసమూర్తికి తిరునామము పచ్చకర్పూరంతో అలంకరించి నూతన వస్త్రాలంకరణ చేసి ఆసనంపై తులసి వేసి ఆసీనులను చేస్తారు तस्माद्यज्ञा सर्वहुतः ऋषः सामानि जज्ञिरे छन्दागंसि जज्ञिरे तस्मात् यजस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त ए केशो भया ददः गावो हज्यगेदस्माद् तस्माजादावयः यत्पुरुषम् व्यदधो कविभाव्यकल्पयन् मुखम् किमस्य गौबाहो कावोरोपादा उच्येदे ब्राह्मणा पूरो पोरोदक्षय यद्वैष्यः पद्भ्यागम् सोद्र अजायत मनसो जातः चक्षोर्य अजायत मुखादिन्द्रश्चाग्निश्च ప్రాణాయురజాయత మూలమూర్తి పాదాలపైనున్న బంగారు తొడుగుల్ని తీసి అభిషేక ఆసనంపై ఉంచి ఇప్పుడు పరదా తీస్తారు పురుషం మహాంతం ఆ పాద పద్మాలకు అభిషేకం జరుగుతోంది పూజించి పునీతులవ్వండి పాదాలను వస్త్రంతో తుడిచి నూతన వస్త్రాలను ఒక్కొక్క పాదంపై ఒక్కొక్కటి చొప్పున ఉంచి తిరిగి బంగారు పాదాల తొడుగుల్ని ఆ స్వామి పాదాలకు అమరుస్తున్నారు అర్చక స్వాములు తమేవం విద్వానమృత ఇహ భవదే ान्यपन्थायनाय विद्यते यज्ञेन यज्ञमयजन्तदेवाः कानि धन्मानि प्रथमान्यासन्नकम् महिमानत्वदन्दे शत्र पूर्वेदाध्यासन्तिदेवाः अभ्यर्थम्भोधपृथिव्ययसा च विश्वकर्मणः समवर्तताधि तस्य त्वष्टा विदधत्रोपमेदि तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे సాలగ్రామాలు సాలగ్రామాలంటే దైవంతో సమానమైనవి స్వామి అందులో ఉంటాడు కాబట్టి దైవానికి చేసే పూజలు ఉపచారాలు సాలగ్రామాలకు కూడా చేస్తారు न्यपन्था विद्यनयनाय प्रजापदिस्तरदिगर्भे अन्तः जायमाना बहुधा विजायते धीरा परिजानन्ति योनिम् परिजीनाम् पदमिच्छन्ति वेधदः यो देवेभ्य आदमदे यो देवानाः पुरोहितः यदेवे जयदः आजाय ब्राह्म ये या य अनन्तरायाय गर्वस्य मादिराष्टवोत्तममात्मवदि गर्वस्य ये गर्वस्य नित्ये गर्वमेव देनात्मादि गर्व जय இங்கத்தனை வாரமிருந்த ஆச்சிர நீருடனல்லே கடாரத்தில் போரத்து வைத்த மஞ்சரன் செங்கழநேரன் ముందు రోజున స్వామివారికి సమర్పించిన వస్త్రాలను అర్చక స్వామివారు భక్తితో తన నేత్రాలకు అద్దుకుని దివ్యానుభూతి పొందుతారు पटर् विराज बरा கண்ணாரம் செய்யா கரியங்கள தளர்ச்சியமாக்கி வைத்த கண்ணானேரை தொட்டு கண்ணின் பின்போக புறம் செய்க పరదా తీసిన తరువాత అర్చకులు తులసి దళాలు తీసుకుని మూలమూర్తికి వక్షస్థలంలో ఉన్న శ్రీదేవి భూదేవులకు మలయప్పస్వామి ఉభయ నాంచారులకు ఉగ్ర శ్రీనివాసస్వామి ఉభయ దేవేరులకు కొలువు శ్రీనివాసమూర్తికి శ్రీరామ సీతా లక్ష్మణులకు శ్రీకృష్ణ రుక్మిణీలకు చక్రత్తాళ్వార్ అంటే ఆ సుదర్శన స్వామికి విమాన వెంకటేశ్వర స్వామికి పాద్య ఆచమన ఇత్యాది ఉపచారాలు చేయించి మంత్రస్నానం చేయిస్తారు மாலாம் மண்டங்குடையன்பர் மாமரையார் நிகழ்ச்சிகரந்தனைந்தான் கடையிருள் மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேன் இரங்கடத்தேத்தவம் பிடையுட மனசம் அதற்கான அழகடல் நடலங்கம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய திகழம் வந்தனைந்தான் கடையிருளகன்னதி காலையம்பொழுதாய் மதுபிறந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டே இரங்கடத்தேத்தவம் பிடையுட மனசம் அதற்கான அதிர்கடல் போன்னுடலெங்காம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருடைய கொழுமடனது கோந்தது உணர்ச்சி மாறு தமிதுவோ இழந்தன மலரனை பள்ளி கொள் அண்ணன் ஏந்தனி அணைந்தலம் இளம் சிறகுதலிய முதலையன் பிளம்புறவேழ்வாய் வெள்ளையவனகன் விடத்தலை கணங்கு அடுங்கிய ஆணையன் அருந்தையர்களத்தா அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளி பரந்தனது பசுத்தனன் பணிமதிலிவள பாயிருள் அகன்னது வாய்ந்தொழிற்கமுகேவன் பாலையோர்ந்தது அடரளி தடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் வேங்குழலோசையம் விடமணிக்குழலும் ஏற்றிய விஜயிசை வயலல் இறந்தன இரண்டினம் இலங்கையர் குலத்தாடவரே மாமுனி வேள்வியை காத்து அரங்கத்தம்மா பள்ளி கடந்தருளாய் மக்களம்புழல் கலைந்த கோயத்து புலரே கலந்தது உணதிசை கனகடலரவம் கழிவண்டு விழத்திய கடம்பரம் புனைந்தலம் தடையல் கொண்டடையன பணிவான் அமரர்கள் புகழ்ந்தனராதனிடம்மா இலங்கையர்தான் வழிபாடு செய்வாயர் எம்பெருமான் பள்ளியடந்தருளார் மனிதரம் தேருடனிவர இறையவர் பதினொரு விடயம் இவர மருவிய மயிலிடன் அருமுகனிவன மருகரம் வதுக்கடம் வந்து வந்தேன் பாடம் பேரம் கமரதண்டம் கோயில் முன்னிவ அம்மா பள்ளி எழுந்தருளாய முனிவரும் மருதருமிவரும் இந்திரனானையும் தானும் வந்திவனும் இயக்கரம் மயங்கினர் திருவடி தொடுவான் அந்தரம் பாரிடமெல்லாம் அச்சிடுவான் அரங்கத்தம்மா பள்ளி வானவர் வாயிகள் முதலார் எம்பெருமான் படிமை கடங்காண்டற்கு ஏற்பட கொண்டு கண்முனிவர் புகந்தனறிவரம் தோன்னிலையிரவியம் தொடங்கடி பரப்பேன் அம்பரதலத்தில் மகள் என் அதிரள் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயங்கள் மலர்ந்தன கதிரவன் கணைகடல் முளைந்தனிதன துடியிடையாய் திருகுடல் பிழைந்துதரே துளிருடத்தேரினர் சுழல் குணரங்கலவனம் அழியாண்டரை உன் அடியார் காட்படைத்தாய் பள்ளியடந்தருளாயவளங்கள் வளர்ந்தன இமையோ கதிரவங்கணைகள் முளைந்த நனிவனோ துணியிடையால் சிறுகுழல் பிழைந்துதனே துகிலுடன் சூழ் குணரங்கள் கோடயம் பொடைந்த தோன்றியதால் தொண்டருடை பொடியன்ன மடியானை அழியரண்ணருடைய உன்னடியார் காட்படைத்தாய் കള്ളിയടന്തരുളായ നിരാജുരത്മാരാജ്യം കൃത്യമുണ്ട് ം ഭൂജയേവാസ്തു ഭൂജ അണ്ണവയൽ പുതുമയാണ്ടാവരംഗത്തെ പണ്ടതിരപ്പാവൈ മറുപടിയ ഇന്നിലവയാൽ പാടിക്കൊടുത്താണപ്പാമാളായി பூமாலை சூடி கொடுத்த அடைச்சொல்ல சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்மாவை பாடியருடவல்ல பல்வடையாய் நாடினே வேங்குடவர் கண்ண விழியன் நயமாத்தான் நாம் கடவ வண்ணமே நல்கே மகனு திங்கள் மதுரந்தன நீங்காவும் வல்லல் பெரும்பயற்கள் நீங்காத எல்லாம் நிறைந்த உத்தமன் நாடெல்லாம் திங்கள் மும்மாடி பெய்து போங்கு வரும் உடன் நிலைக்கும் வல்லல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தமழை கண்ண ஒன்றிலே கைகரவேல் அழியில் புத்திர முகந்து முதல்வன் உருவம் போல் நிகழ்ந்தேன் பழியந்தோருடை பத்மநாபன் கையாள் வளம் முறைவாள் என்னதென்று தாடாதே தங்க மணி விளக்கை தாயை புடல் விளக்கம் செய்த தாமோதரனாய் வந்து நாம் தோமுலர்த்தோமே தொழுது தாயினால் மனத்தினால் சிந்திக்க తోమాల సేవలో గర్భగుడిలో ఉన్న స్వామి యొక్క పంచబేరాలైన మూలమూర్తి భోగ శ్రీనివాసమూర్తి మలయప్ప స్వామి శ్రీదేవి భూదేవులు ఉగ్ర శ్రీనివాసమూర్తి ఉభయ దేవేరులు శాలగ్రామాలు శ్రీరామ సీతాలక్ష్మణులు శ్రీకృష్ణ రుక్మిణులు సుదర్శన చక్రత్తాళ్వార్ వీరందరికీ ఉపచారాలు చేసి ఒక నిర్ణీత పద్ధతి ప్రకారం ఉన్న పుష్పమాలల కొలతలతో వాటితో తయారు చేసిన మాలల్ని అలంకరిస్తారు ఆ కొలతల్లో వాటి సంఖ్యలో మాత్రం మార్పుండదు కాని అందులో పూర్చే పూలలో మాత్రం ఋతువులను బట్టి లభ్యమయ్యే పూలను ఉపయోగించటం జరుగుతూ ఉంటుంది మొదట మూలమూర్తి పాదాలకు తిరువడి దండలు సమర్పించడంతో ప్రారంభమై గర్భగుడిలో ఉన్న అందరూ దేవతామూర్తులను అలంకరిస్తూ సాగుతున్న ఒక్కో మాల స్వామికి అలంకరించే కొద్దీ స్వామి అందం ఒక్కో విధంగా సమ్మోహనపరుస్తూ ఉంటుంది ఆ పూలు తమ తపస్సు నెరవేరేది మీరే కదా అన్న బ్రహ్మానందంతో పొంగిపోతూ స్వామిని స్పృశించిన భాగ్యానికి పరవశించి తన్మయంతో మరింత పులకింతతో విచ్చుకుంటుంటే ఆ మనోహర ఘట్టాన్ని చూచి భక్తుల హృదయ కమలాలు విప్పారగా ఆ మహాద్భుత సన్నివేశాన్ని కాంచి నేడు మా జన్మ ధన్యమాయనని ఆ కొండలరాయుడి కోటి మన్మథాకారపు అండచందాలకు నిలువెల్లా పులకించిపోతూ ఉంటారు பெருந்தையர் மந்திரப்பட்டார மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவன் நவின்னேளோர் எம்பாவாய் மாத்தவந்தாரவாதல் പഴയായുടി നാരായണൻ നമ്മാൽ ഗോത്ത പരിഹരം പുണ്യമാൽ ഗോത്തച്ഛൻ വായുവേണ്ട புத்தமண் இல்லாத கோபலம் பொற்கொடிய புத்தரவர்கள் குணமையிலே போதுமாறெல்லாரும் வந்த நின் முத்தம் புகழ்ந்த மயில் மன்னன் பேர்பாட சுத்தாதே பேசாதே செல்வ பெண்டாதே குரங்கம் பொருளேம்பாங்கை கண்ணு திறந்து நினைக்கும் வழியே நின்று பால் நடைச்செல்லம் சேராட்டம் நச்சல் வந்தங்காய் பனித்துறையின் தன்னிடங்கை கோமானை சத்தாம் மனத்தை கிளையானை பாடவம் நீவாயிரவாய் இணைத்தார் எழுந்திராய் இதன்ன பேருரக்கம் அனைச்சொல்லத்தாரும் அறிந்தேனோரம்பாய் கேண்டானாய் கொல்லா வரக்கடை கேட்டு பிள்ளை அல்லாரும் பாவை கடம்புக்கார் பெண்ணை அழைந்து வியாழனுரங்கித்திரம்பினகான் போதலை கண்ணினாய் உள்ள குளிர குடைந்த நீராடாத பள்ளி கிடத்தியா பாவாய் நீரண்டாடால் கலந்தவிழ்ந்து கலந்தாளோர் உழக்கடை தோட்டத்துவாரியாய் வாயில் வெள்ளதோல் கட்டுரையால் வண்டே துன்பாயிருத வெள்ளுகள் நீங்களே நானே தானாயிடுகிறே போதாய் உனக்கந்தவேருடையாய் எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தன்னை கொள் கொள்ளானை கொண்டாரை மாத்தாரை மாத்தடிக்க வல்லார் கலவந்தாய் திரவாய் ஆய திருவியன் மணிவண்ணன் துயோமாய் வந்தோம் திருழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாட்டாதே அம்மா நடந்த கோபனுடைய கோயில் காப்பாடு திரவாய் ஆய திருவியன் மனிதன் துயமாய் வந்தான் துயில பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாத்தாரே அம்மா நினைதலை கலவன் நீக்கேம்பான் கண்ணீரே சோரேரந்தையம் எம்பெருமானந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கேன் எம்பெருமாத்தியோடரத்தோங்கி உரகடந்த உமர் கோமானே உறங்காதிருந்திராய் சமர்களனுடைய செல்வா பரதேவா உம்பையம்மைய உறங்கேலோரம்பாவளித்தோடாதோல்வழியான் நந்தகோபாலன் மருமகளே நட்பில்லாய் கந்தங்கமழங்குழலே கடையிலவாய் பந்தங்கள் கோழி அழைத்தனர் பந்தல் மேல் பல்கால் உயிரினங்கள் கோவினக பந்தாவருடைய உண்மைத்துடன் பேர் பாட சந்தாபரை கையால் சீரார் விளையளிப்ப பந்து திரவாய் மகிழ்ந்தேளாரம்பாவளியால் கந்தகோபாலன் மருமகளை நட்பின்றாய் கந்தங்கமழம் குழலே கடையிறவாய் பஞ்சங்கள் கோழி அழைத்தனர் பந்தல் மேல் மல்கால் இரடங்கள் கோழினகான் பந்தாவருடன் மைத்துடன் பெயர்வாட சந்தாமரை கையால் நீரார் வளையளிப்பார் வந்து திரவாய் மகிழ்ந்தாரம்பாவாக்கரிய கோட்டை கால் கட்டில் மேல் பெத்தல்ல வந்து மேலே கொள்பலால் ஓங்குழல் பிள்ளை உங்கள் மேல் எத்தனை ஓரம் தீரவட்டாயால் எத்தனை ஏடம் பிரிவாத்த இல்லாயால் தத்துவமன்னோரம்பாக்கமொன்றல்ல கப்பந்தமிழ்கங்களியே தீராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செட்டாக்கிழப்பங்குடங்களுமலாய் செவ்வாய் பெருவரங்கள் அப்பின்னடங்காய் திருவேலிலடாய் முகவன் தற்படையம் தந்தன் மணாரனை இப்போதே நம்மணிடாட்டலோரம்பாங்கிலளிப்பா பார்த்தாதே வாழ்தையம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தர் படைத்தான் மனை அறிவுராய் பூத்தமுடையாய் பெரியாய் மாத்தாரணக்கு வழிதலைந்தன் மாதர்கன் ஆத்தாரவந்தன் அடிபணியுமா போல போற்றியாம் வந்தாம் மகிழ்ந்தோரம்பாவன் அபிமான வண்ணமாய் வந்தர்களின் பள்ளி கண்டு கீழ சங்கமிருப்பார்வான் வந்து கலை பெய்தான் திங்களில் வாய்ப்பதை போழியாவாம் திங்களமாதித்யம் எழுந்தார் போல் அங்கடிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரிய எங்கள் மேல் யாவர் மண்ணு கிடந்துவாங்க தெரியதெங்கும் அறிவத்தத்தில் விழித்த பெருமையர் வங்க எப்பாடும் பேர்ந்துதரேன் முகர்மென்று முழங்கி புறப்பட்டே பூவை பூவண்ணாம் உன் கோயில் போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காரத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருடனோ ரொம்ப முழங்கில் மண்ணு கிடந்துறாங்க சிறியதிங்க பரிவத்தத்தை விடுத்து புறணி போவை போவன் நாம் உண்மையுடைய போக்குடைய தீரிய சிங்கார ஜனத்திருந்த யாம் வந்த காரியமாராய்ந்தருடையனோரும்பாவாய் உலக கலந்தாய் அடிபோத்து சன்னங்க கல்லிலங்கள் சட்டாங்கள் போத்தேன் பொன்ன ஜெகட புதைத்தார் புகழ் போத்தேன் கண்டகுணிலாய் எறிந்தாய் கடல் குணவினையாய் எடுத்தாய் குணம் பார்த்தேன் பெண்ண பகலடக்கம் நின் கையல் வேல் பார்த்தேன் என்னென்ன தேவகமே பறைவான் இன்னியார் மந்தான் இலங்கையோ ரெம்பாவாய் குணவளந்தாய் புகழ் போத்து கண்ணகுணிலாய் எரிந்தாய் குணகுடையாய் அடைத்தாய் குணம் பார்த்தே வெண்ண பகை அடைத்தம் நின் கையல் வேல் பார்த்தே என்னன்னும் தேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்னையார் பிறந்து ஓரிரவில் உரத்தி மகனாய் ஒழித்து வளரா தரிக்கிலானாகில் தான் திருங்கி வாய்ந்தான் கழுத்தை பிழைப்பின் நல்லரப்பண்ணனின் நடுமாற உன்னையரச்சத்து வந்தாமரதியாய எழுத்தக்க ஜென்மமும் ஜெவலமும் யாம்பாரே வருத்தமம் நேர்ந்த மகிழ்ந்தாரம்பாவாய மணிவண்ணா வாழ்கள் நீராடுவான் வேலையார் நெய்வனகள் வேண்டுவன கேட்டியால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாரந்த வண்ணத்துள் பாய்ந்து சங்கியங்கள் வாய்ப்பாருடையனவே பரப்பெரும்பரையே வல்லான் இழைப்பார ஒரு விளக்கே கொடிய விதானமே வெல்லம் சேர் கோவிந்தா பாடி பரகொண்டு யான் பெருசம்பானம் நான் பரிசிதான் நன்னாக பல்கடகம் யாமணிவாம் ஆடையுடப்பாவலன் பெண்ண வாழ்ந்தார முடலை பெய்த முடங்கை வழிவார குடியிருந்து குடிந்தாலோரம்பார் வெல்லும் கோவிந்தா பொந்தன்னை பாடி பரகொண்டு யாம் பெருதம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக பல்கலனம் யாமணிவாம் ஆடை உழப்பாமலன் பெண்ணே பாஞ்சாறு முடனை செய்த முடங்கை முடிவார குடியிருந்து உடைந்தாளெம்பாரம் சேர்ந்தென்பார் அறிவொன்றமில்லாதாய் குலத்தன் பொந்தன்னை பிறகு பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்று வெல்லாத உண்டன்னை திருவேரடை கணவம் சீரி அருளார இறைவானை நாராய் வரையனோரம்பாவர்கள் வென்றன்னை வானம் சேர்ந்தன்பா அறிவள்ளமில்லாதாய் குணத்தன் பொன்னாய் பிறவி பிறந்தனாய் புண்ணியம் யாமுடைய புறையல்லமில்லாத கோவிந்தொழிக்க ஒழியாத அழியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்னண்ணை திருவேரழைத்தனவும் சிறியருளார் చతుర్వేద పఠనం చేస్తూ ఉండగా ప్రథమ ఆచార్య పురుషులు తాను తీసుకొచ్చిన తులసిని నాలుగు సార్లు అర్చకుల చేతికి ఇవ్వగా చతుర్వేదాలతో చతుర్భువనాలను ఏలే ప్రభువును అర్చిస్తూ నాలుగు సార్లు స్వామి పాదాలకు తులసి సమర్పిస్తున్నారు దేవీ రవిష్ట ఆవో భవంతు భీతయే సంయో రవిష్టవంతున हरि ओम ओमित्यग्रे व्याहरेत् नमे नारायणाय वरिष्ठाय ओमिवाघाय मङ्गलाय श्रियाय श्रीरामायणस्याय मङ्गलाक्षरम् लक्ष्मे ఏకాంగి నక్షత్రహారతికి సిద్ధం చేసి అర్చకులకు ఇవ్వగా బంగారు వాకిలి ముందు నుంచి సన్నడోలు బూర మంగళ వాయిద్యాల శబ్దం మధురంగా వినిపిస్తూ ఉండగా కులశేఖర ఆళ్వార్ పడి ముందున్న వేద పండితులు మంగళం పాడుతూ ఉండగా అదిగో నక్షత్రహారతి జరుగుతూ ఉంది ఇతర దేవతలకు ఇచ్చే ఈ హారతి యొక్క దివ్యమైన వెలుగుళ్ళు ఆ దివ్యమోహన మంగళాకారుని వేవేల అందచందాలను చూసి భక్తులు పరవశంతో గోవిందా గోవిందానుకు తన్మయంతో పలవరిస్తూ ఉండగా ఆనంద నిలయంలోని ఆ భక్తుల హృదయంలో అవ్యక్తమైన ఆనంద తరంగాలు ఉవ్వెత్తున ఎగసిపడుతూ ఉండగా అది స్వయంగా అనుభవించి అనుభూతి పొందవలసిందే తప్ప మాటల కందని నక్షత్ర హారతి తర్వాత కర్పూర హారతితో మొదట భోగ శ్రీనివాసమూర్తికి మూలమూర్తికి ఇతర మూర్తులకు నీరాజనం జరుగుతుంది అదిగో ఆ కర్పూర కాంతుల్లో కోటి ప్రభలతో వెలిగిపోతున్న కోనేటి రాయుణ్ణి భక్తుల పొంగు బంగారాన్ని కాంచండి Yeah. సర్వేశ్వరా జయమంగళం నీకు సర్వేశ్వరా జయమంగళము నీకు జలజవాసినికి జయమంగళము నీకు సర్వేశ్వరా సర్వేశ్వరా